كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா கிருப்பையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லா சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மானிடம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கே அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சகாபாக்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாவின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே கண்ணியமிக்க கனவான்களே வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன் இத்தகுல்லா அன்முனரைந்த அல்லாவின் நல்லடியார்களே உலகமெல்லாம் மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய இந்த ஒரு சங்கையான மாதம் துல்காவுடைய மாதம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காபத்துல்லாவுக்கும் கூட இஹராம் அணிவித்து விட்டார்கள் காபத்துல்லாவுடைய பிடவை காபத்துல்லாவுடைய ஸ்கிரீன் உயர்த்தி கட்டப்பட்டு விட்டது காபத்துல்லாவுக்கும் வெள்ளை துணியால் எஹராம் அணிவிக்கப்பட்டு விட்டது ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பம் என்பதற்குரிய அடையாளம் தான் இது சகோதரர்களே குரானில் அல்லாஹு சுபஹானஹு தாலா பதினோரு இடங்களில் ஹஜ்ஜி என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறான் சகோதரர்களே குரானில் அல்லாஹ் பதிமூன்று இடங்களில் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான் சூரத்துல் பக்கரா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சூரத்துல் மாயிரா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சூரத்து தௌபா அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சூரத்துல் ஹஜ் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சகோதரர்களே குரானில் அல்லாஹ் சூரத்து தலா தொழுகை என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை குரானில் அல்லா சூரத்து ஜகாத் ஜகாத் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை குரானில் அல்லா சூரத்து சவும் நோன்பு என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை ஆனால் குரானில் அல்லா சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்பதாக ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் அந்த சூறாவை ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய எல்லாரும் படிப்பது கட்டாயம் சகோதரர்களே சூரத்துள் ஹஜ் என்று ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் முதலாவது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை ஹஜிகளே அல்லது மக்களே எல்லாரும் ஹஜ்ஜி செய்ய என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கவில்லை சூரத்துல் ஹஜ்ஜுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் எப்படி தெரியுமா ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு போறவங்களும் இந்த வருஷம் போறவர்களாக இருக்கலாம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா பத்தாம் தேதி வரைக்கும் முழு இலங்கை நாட்டிலிருந்தும் ஓல் இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஹஜ்ஜிக்காக போய்கொண்டே இருக்கிறான் இவங்க எல்லாரும் எதை எடுத்து கொண்டார்களோ இல்லையோ என்ன சேர்த்து கொண்டாங்களோ இல்லையோ சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லா முதலாவதாக என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறான் யா ஐயுஹன்னாஸ் யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ஏ மனிதர்களே ஏ மனிதர்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்ல இன்னொரு இடத்துல ஹஜ்ஜ பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான் நீங்க வேண்டிய சாமான எடுத்துக்கொள்ளுங்க ஹஜ்ஜிக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு என்ன என்ன சாமான்கள் என்ன என்ன திங்ஸ்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் நோ ப்ராப்ளம் ஆனா ஆக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க என்ன சாமான கொண்டு போய்த்தோம் தக்குவா என்கிற சாமான கொண்டு போகல் என்று சொன்னா ஒரு ஹஜ்ஜில வேலை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் உபதேசிக்கிறான் அல்லாட பயம் இருக்கும் அல்லார அச்சம் இருக்கணும் ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல ஹஜ்ஜி செய்வது என்ன ஹாஜியா யார்தான் இந்த பட்டத்தை கொண்டு வந்ததோ தெரியா அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தொழுகிறவரை பார்த்து முசல்லி என்று சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத் கொடுக்கிறாரு இவரை பார்த்து முசக்கி வாங்க முசக்கி இவர் பெரிய முசக்கி என்று சொல்லும் ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்கிறார்கள பார்த்து சாயும் சாயும் என்று சொல்லணும் ஆனா அப்படிங்க யாரும் சொல்றதில்ல ஹஜ்ஜிக்கு போனா மட்டும் ஹாஜி சொல்றது பரவாயில்லை சகோதரர்களே ஆனால் நாங்க இருபத்தி ஒரு லட்சம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஆக லோ பதினெட்டு லட்சம் செலவழிச்சு நாங்க ஹஜ்ஜி செய்யறது எங்களை ஹாஜி என்று சொல்றதுக்காக அல்ல அல்லாவிடம் நாங்க நெருங்குறதுக்காக ஹஜ்ஜிக்கு போறவங்க இந்த வருஷம் போறவங்களாக இருக்கலாம் எதிர் வரக்கூடிய காலத்துல போறவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நான் எனக்கும் சேர்த்து சஹீபுல் புகாரியுடைய முதலாவது ஹதீஸை நான் ரிமைண்ட் பண்ணுகிறேன் தரலாரிசனம் சொன்னாங்க இன்னமல் அமாலுவின் நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது இன்னமா கபூல் ஆமால் இன்னமா கமாலுல் ஆமால் உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது உங்களோட அமல்கள் பூர்த்தியாகுவது உங்களோட நீயத்துகளை வைத்துத்தான் சகோதரர்களே சல்லல்லா வளைவ செல்லமுடைய வார்த்தை இது அல்லாஹ் என்ன குரான்ல சொல்றான் ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் நீ ஹஜ்ஜி செய்யறண்டா யாருக்காகவும் செய்யாதே எனக்காக ஹஜ்ஜி செய் என்ன அடையும் இடம்தான் ஹஜ்ஜு முதலாவது நீயத்து சரியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நாங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய சல்லி ஹலாலான சல்லியாக இருக்கும் உமர் ரதி அல்லான்னு சொன்னாங்க உமர் ரதி அல்லான்னு ரிவாய் செய்யறாங்க யாரு ஹராமான சல்லி எடுத்துக்கொண்டு வட்டி சல்லியா இருக்கலாம் ஏமாத்தின சல்லியா இருக்கலாம் யாருக்கு சரி பொல்லு வச்ச சல்லியா இருக்கலாம் இந்த சல்லியை எடுத்துக்கொண்டு யார் ஹஜ்ஜிக்கு வந்து லெப்பைக் அல்லாஹும் லெப்பைக் லெப்பைக் அல்லாஹும் லெப்பைக் யாழ்லா நான் வந்துட்டேன் உனக்கிட்ட ஹஜ்ஜி செய்ய உனக்கிட்ட வந்துட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அல்லாஹ் சொல்லுவானாம் லா லெப்பை நீ எனக்கிட்ட வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது நீ நல்லா இருக்கவும் மாட்டாய் ஹஜ்ஜுக்கு மருதூது நாளை உன் ஹஜ்ஜ தூக்கி வீசிட்டேன் நான் வெரி இம்பார்ட்டன்ட் தான் எங்கட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்களுக்கு வருமானம் வார வழி அது சரியான வழியாக இருக்கணும் ஹலாலான வழியாக இருக்கணும் அப்பதான் அந்த ஹஜ்ஜி அல்லாவு கிட்ட அக்செப்டட் ஹஜ்ஜாக மாறும் சாதாரண மக்கள் செஞ்ச ஹஜ் அல்ல இது சகோதரர்களே சாதாரண இமாம்கள் செய்த அமல் அல்ல இது இமாம் அசாஹிபுன் அபி மிகப்பெரிய தாவியை இருநூறு கைத்த படிச்சவர் தந்த வாழ்க்கையில எழுபது ஹஜ்ஜிகள் செஞ்சார் இமாம் சுஃபியான் தந்த வாழ்க்கையில எழுபது ஹஜ்ஜி செஞ்சார் ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் அரபால வச்சு அல்லாஹ் கிட்ட துவா செய்வார் அல்லாஹும் இதை இந்த கடைசி சந்திப்பாக ஆக்கிடாதே அடுத்த வருஷம் நான் சந்திக்கணும் இந்த அரப்பால் அவனுக்கிட்ட கையேந்தோனும் எழுவதாவது ஹஜ்ஜ முடிச்சு சொன்னார் எழுவது தரம் நான் கேட்டேன் அல்லா எழுபது தரமும் எனக்கு தந்தான் இந்த வருஷம் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது அந்த வருஷம் ஹஜ்ஜி முடிய மௌத்தா பேசிட்டார் ஹசன் ரவி அல்லா வாங்கு ஹசன் ரவி அல்லா வாங்கு ஹுசைன் ரவி அல்லா சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய பேரன் இருபத்தி அஞ்சு ஹஜ்ஜி நடந்து செஞ்சான் இருபத்தி அஞ்சு ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க சல்லவா வளைவ செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க நாலே நாலு உம்ரா தான் செஞ்சாங்க சல்லல்லாலே செல்லம் செஞ்ச மூணு உம்ராவும் இந்த மாசம் தான் செஞ்சாங்க துல்காதா மாசம் முதலாவது உம்ரா உம்ரத்துல் ஹுதைபியா செல்லவாலே செல்லமுடைய இரண்டாவது உம்ரா உம்ரத்துல் கதா மூணாவது இந்த மூன்று உம்ராக்களும் செய்தது இந்த துல்காதா மாதத்துலதான் நாலாவது உம்ராவத்தான் துல் ஹஜ் மாதம் தன்னுடைய ஹஜ்ஜோட செஞ்சாங்க செல்லவாலே செல்லம் மதியினால இருந்து உள் சுழைப்பால ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சாபாக்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அருமை மகள் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நூறு ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு செல்லவா வளைவ செல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க அதுல அறுபத்தி மூணு ஒட்டகத்தை தன்னுடைய கையால அறுத்தாங்க செல்லவாலே செல்லம் மிச்ச ஒட்டகத்தை அலிரதி அல்லாஹுவன் அறுத்தான் நாயகம் செய்த ஹஜ்ஜு சகோதரர்களே ஆயிரம் பேசலாம் ஹஜ்ஜை பற்றி நேரமிடம் கொடுக்காது நேரமிடம் கொடுக்காது போகக்கூடிய இடம் அந்த காபா அந்த மக்கா சாதாரணமான இடமா சாதாரண பூமியா இது உலகத்தில் நம்பர் ஒன் பூமி மக்கா நாங்க ஜாவத்த பள்ளியில புகாரியுடைய ஹதீச சொல்றேன் நாங்க ஜாவத்த பள்ளியில அல்லது முழு உலகத்துல எந்த பள்ளியில ஒரு லட்சம் தொழுகை தொழுறதும் சரிதான் அந்த காபத்துல்லாவுக்குள்ள போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுறதும் சரிதான் கிடைக்குமா பாக்கியம் சகோதரர்களே நாங்க எங்கட பள்ளியில ஆயிரம் தொழுகை தொழுவதும் சரிதான் செல்லவா வளைவ செல்லமுடைய அந்த மதீனா முனவரால ரெண்டு ரக்கா தொழுறதும் சரிதான் நாங்க எங்கட பள்ளியில ஐநூறு தொழுக சரி தொழுறதும் சரிதான் மஸ்ஜிது அக்ஸாக்கு போயிட்டு ரெண்டு ரக்கா சுண்ணது தொழுறதும் சரிதான் அவ்வளவு பாக்கியமான இடம் தான் அந்த மக்கா அல்லா சொல்றான் முழு உலகத்திலையும் மக்களுக்காக வேண்டி நான் கட்டிய முதலாவது பள்ளி அது சாதாரண பள்ளியில சகோதரர்களே அந்த காபாவுக்கு மேலால ஏழாவது வானத்தில் அல்லா ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறான் குரானை பெருட்டுங்க சூரத்து தூர எடுத்து பாருங்க வத்தூர் வகிதாபி மஸ்தூர் ஸ்ரீ மன்சூர் வல் பைத்தில் மஹமூர் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் மீது சத்தியமாக உலகத்துல காபத்துல்லாவுக்கு நேராக ஏழாவது வானத்தில் அல்லா கட்டி இருக்கிறான் அந்த பள்ளிய சகோதரர்களே கண்ணியமானவங்களே எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்று சொன்னா செல்லல்லா வலையெல்லாம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு அந்த பள்ளி வாசலுக்குள்ள எழுபதினாயிரம் மலக்குமார்கள் போறாங்க போற எந்த மலக்கும் ரிட்டர்ன் வார சரித்திரம் கிடையாது யார் கட்டியது அவ்வாவுடைய பள்ளி அது எங்க இருக்குது கபாவுக்கு மேல இருக்குது போய் யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருக்கும் தெரியாம படிக்காம அவங்களை நம்பி இவங்களை நம்பி ஹஜ்ஜிக்கு போடாது ஹஜ்ஜிக்கு போறனாங்க ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சு கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு போகும் கண்ணியமான சகோதரர்களே அந்த மக்கா ஆயிரம் சொல்லலாம் முகம்மது சல்லாஹ் அலைவ செல்லம் பிறந்தது மக்கா கதீஜா ரதி அல்லாஹாவை திருமணம் முடிச்சது மக்கா குரானை அல்லா முதலாவது இறக்கியது மக்கா அபூபக்க ரதி அல்லான் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா உமர் ரவி அல்லா ஒன் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா பாசிமா நாயகி பிறந்தது மக்கா அலி ரதி அல்லா ஒன் பிறந்தது மக்கா ஜிப்ரி அலை இஸ்லாத்த சல்லாஹ் அறுநூறு ரெக்கைகளோட முதன் முதலாக கண்டது அந்த மக்கால திரும்பி பார்த்தாங்க செல்லல்லாலே செல்லம் புகாரியுடைய ரிவாய் யாரோ கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார் தலை வானத்தில் இருக்கிறது கால் பூமியில் இருக்கிறது சுபஹானல்லா கற்பனை கேட்டாத புனித பூமி அந்த மக்கா முஸ்னல் அஹமதுல ரிவாயத் வருது தல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னாங்க ஜிப்ரியில நான் கண்டேன் அவர் ரெக்கைகளை விரித்திருந்தார் அவர் ரெக்கைகள்ல இருந்து ரெக்கைகள்ல இருந்து முத்துக்களும் மாணிக்கங்களும் கொட்டி கொண்டே இருந்தது உலகத்தில் பிரம்மாண்டமான படைப்பு நாயகத்துக்கு முதலாவது காட்சி தந்தது அந்த மக்காதான் சகோதரர்களே இன்னும் என்ன சொல்லலாம் துவா கபூலாக கூடிய பதினைந்து இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மக்கா ஹரத்துக்குள்ள மட்டும் சுபஹான் அல்லா மகாஸ் துவா கபூல் ஆகிற இடம் ஹஜருல் அஸ்வத் துவா கபூல் முன்தகம் துவா கபூல் மீசாப் தங்கப்பீரி துவா கபூல் ருக்னுல் யமானி துவா கபூல் ஹிஜ்ரே இஸ்மாயில் துவா கபூல் ஜம்ஜம் கிணறு துவா கபூல் சகோதரர்களே சகோதரர்களே சஃபா துவா கபூல் மர்வா துவா கபூல் அரபா துவா கபுல் முஸ்தலிஃபா துவா கபுல் மீனா துவா கபுல் எப்படியான இடம் அது அங்க போயிட்டு நாங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்தா எவ்வளவு பெரிய நஷ்டம் போன ஒரு ஹஜ்ஜில அரப்பாவில மினாவில் நினைக்கிறேன் ஒரு கூட்டம் உட்கார்ந்து லவ் போட்டு கொண்டிருக்கிறான் என்ன லைவ் பாருங்க எங்களை ஹஜ்ஜிக்கு கூட்டி கொண்டு வந்து ஏமாத்தி விட்டான் ஏமாத்தி விட்டாங்க எங்களை ரோட்ல போட்டுட்டாங்க சகோதரர்களே ஏஜென்சி ஏஜென்சிக்காராக்களுக்கு நான் வக்காலத்து வாங்க இல்லை என்ன சொல்றேன் என்றா அவர் நாட்டுக்கு திரும்பி வரத்தானே வேணும் எங்க போறார் அவர் ஏமாத்தினவர் எங்க போற இங்க வரத்தானே வேணும் அதுக்காக எங்கட ஹஜ்ஜ நாங்க நாசமாக்குறதா ஹஜ் என்றாலே தியாகம் ஹஜ் என்றாலே பொறுமை சல்லலாலுசலம் என்ன சொன்னாங்க உண்ட ஹஜ் எக்ஸப்டட் ஹஜ்ஜாக மாற வேண்டுமா ரெண்டு கண்டிஷன் இருக்கிறதுக்கு ரெண்டு நிபந்தனை முதலாவது பலம் யாரோ உண்ட வாயால எந்த ஹராமான வார்த்தையும் வந்துடக்கூடாது வலம் எப்தோ உடம்பாலையும் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படி என்றா தான் ஓண்ட ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றாங்க செல்லலாலே செல்லம் நாயகத்துடைய ஹஜ் எடுத்து பாருங்க இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன் நாயகத்துடைய ஹஜ்ஜ பாருங்க அரபாக்கு வந்தாங்க பாலை இவ செல்லம் லுகருடைய நேரம் வந்துச்சு புகரையும் அசரையும் சேர்த்து தொழுதான் சேர்த்து தொழுதுட்டு எலும்பி நின்றான் செல்லவாடேசன் உட்காரல்ல ஒட்டகத்தை சைடாக்கிட்டு ஒரு பாறாங்கல்லு கிட்ட வந்து கிபிலாவை முன்னோக்கி எலும்பி நின்று அல்லாவிடம் அப்படியே கையை தூக்கினாங்க செல்லவா அலைவ செல்லம் எது வரைக்கும் தூக்கின கைய எப்ப விட்டாங்க தெரியுமா லுகருக்கு தூக்கின கைய மகரிபுக்கு தான் கீழே விட்டான் இதுதான் ஹஜ்ஜி சகோதரர்களே யாரப்பா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உலகத்துல அல்லா அதிகமான மக்களை நரக விடுதலை கொடுக்கிற நாள் அரப்பாவுடைய நாள் துவா ஆகிற நாள் அரப்பாவுடைய நாள் நான் கேட்கிறேன் யோசிச்சு பாருங்க லுஹர் லுஹர் வந்து ஒரு பன்னெண்டே காலுக்கு என்று சொன்னாலும் ஒரு ஒரு மணி என்று எப்பவுமே துவா ஸ்டார்ட் பண்ணல் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி சில நேரம் சவுதியில மகரிபுக்கு வாங்க சொல்லும் ஏழு மணிக்கு போடுவது கிட்டத்தட்ட more than five six hours செல்லவா வளைவ செல்லம் துவால இருந்திருக்கிறான் நாயத்துக்கு என்ன தேவை துணியால ஏதாவது தேவையா அல்ல கேட்டான் யார சூழல்லா மக்காவுடைய மலையெல்லாம் தங்கமா போகணுமா சொன்னாங்க யாரப் வேணாம் நாங்க என்ன கேட்டிருப்போம் மக்கா மலை அல்ல முழு உலக மலையும் தங்கமாக்கிட்டா எங்க அருமை தூதர் அன்பு நாயகம் சொன்ன வார்த்தை ஆயாரம் எனக்கு அந்த தங்கமலை எல்லாம் வானாம் யாருலா அஜு யௌமா ஒரு நாளைக்கு நான் வயிறு நிரம்பினா அடுத்த நாள் நான் பத்தியில் இருக்கும் வயிறு நிரம்பினா பைதா சமி தூக்க நான் வயிறு நிரம்பினா அல்ஹம்துல்லா என்று சொல்லணும் பசி வந்தா தவறு இழைக்க கையேந்தி யாழ்லா எனக்கு சாப்பாடு தா என்பதாக உனக்கிட்ட கெஞ்சணும் என்பதாக சொன்னார் துனியாவும் வானா அப்ப ஆகரம் மறுமை என்ன வேணும் மறுமையில பாங்கு தூவா நாங்க என்ன ஓதுறோம் அல்லாஹும் ரப்பஹாதி தாவத்தி தாமா ஒசலாத்தில் காய்மா ஆசி முகம்மதனில் வசீலா வசீலாண்ட என்ன தெரியுமா சுவர்க்கத்துல ஆக உயர்ந்த படித்தரம் தான் வசீலா அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான படித்தரம் தான் வசீலா உலமாக்கள் சொல்றாங்க இருபத்தி நாலு மணித்தியாலமும் அந்த சுவர்க்கத்துல இருந்தா அல்லாவை பார்த்து கொண்டே இருக்கேளுமாம் அப்படியான இடம் தான் சொர்க்கத்துல வசீலா அது ஒரே ஒருத்தருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் அதுதான் முகமது சல்லாஹு அலைவசல்லம் துனியாவிலையும் ஒன்றும் தேவையில்ல ஆகிரத்திலையும் ஒன்றும் தேவையில்ல துவா கேட்டது யாருக்கு சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் தான் நாங்க ஒற்றுமையா இருக்கணும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் நாங்க பிரிஞ்சிடக்கூடாது எங்களை அல்ல அழிச்சிடக்கூடாது நீண்ட நீங்க ரிவாயத்திருக்குது பெருட்டி பாருங்க சல்லல்லாலே செல்லம் யாருக்கு துவா செஞ்சாங்க செய்தான் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு ஓடினான் அழுது கொண்டு நாயகத்திலே துவாவல்லா கபூல் செஞ்சிட்டான் என்பதாக அப்ப நீங்க எவ்வளவு கேட்கணும் நான் எவ்வளவு கேட்கணும் அல்லா கிட்ட எவ்வளவு கெஞ்சணும் எவ்வளவு அழனும் அந்த அரப்பாவுடைய மைதானத்துல கண்ணியமான சகோதரர்களே எனவே ஹஜ்ஜுடைய காலம் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறவங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தயவு செய்து முதலாவது நீயத்து இரண்டாவது அல்லாவுக்காக வேண்டி ஹலாலான தள்ளி அதுக்கு பின்னால முறையான திறமையான அனுபவம் உள்ள இளமாக்களை பிடிச்சி ஹஜ்ஜுடைய சட்டத்தை கம்ப்ளீட்டாக படிச்சதுக்கு பின்னால کال اج சிறப்பான ஹஜ்ஜாக உங்களோட மனசுக்கே பொருத்தமான ஹஜ்ஜாக மாறும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்க கூடிய இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்க கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஹஜ்ஜி செய்யற பாக்கியத்தை தருவானாக யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பொருந்தி கொள்வாயாக உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக எங்கட கடைசி நிலைமையை மதீனா முனவரால மஸ்ஜிது நபவியில ரவுகா ஷரீஃபில சுஜூனுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாக இல்லல்லா என்ற களிமா சொன்னவர்களாக யா எங்களை மௌசாக்கிடுவாயாக ஆமீன் ஆமீன் யாரும் ஆலமீன்